கௌசலையின் செல்வனே ஸ்ரீராமா திருப்பொழுது புலர்கின்றதே புண்ணியமாம் தெய்வீக சேவைகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா கௌசலையின் செல்வனே ஸ்ரீராமா திருப்பொழுது புலர்கின்றதே புண்ணியமாம் தெய்வீக சேவைகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா எழுந்தருள் எழுந்தருள் கருடக் கொடியேந்தும் கோவிந்தனே திருமகள் துணைவா கண்மலர்க மூவுலகம் செழித்தோங்கவே எழுந்தருள் எழுந்தருள் கருட கொடியேந்தும் கோவிந்தனே திருமகள் துணைவா கண்மலர்க மூவுலகம் செழித்தோங்கவே சுழலும் உலகம் முழுதும் சுமக்கின்ற தாயே திருமால் மார்பில் உரைகின்ற செல்வி நீயே சரண்யனின் சகலமும் ஆகின்ற தயாசாகரி மதுகைட்டபரை வதைத்தாய் எழுக ஸ்ரீதேவியே கலைவாணி கௌரி இந்திராணி போற்றுவார் சுடர் நிலா என குளிர்முகம் காட்டுவாய் விஷவர்தனின் நாயகி விழித்தாமரைகள் திறந்தருள் ஸ்ரீ மகாலட்சுமியே அத்ரி முதல் சப்தரிஷிகள் நித்திய கடமை முடித்தார் ஆகாய கங்கை வளர் தாமரையால் பூஜை செய்தார் நாதானின் பாதங்கள் போற்றிடவே நின்றார் சேஷாத்ரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக அயன் நரன் கந்தன் இந்திரனும் முனை பணிந்தார் மூவுலகும் மலர்ந்த பாதம் போற்றுகின்றார் பிரகஸ்பதி அங்கே பஞ்சாங்கம் சொல்லுகின்றார் சேஷாத்ரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக மலர்ந்து கொண்டிருக்கும் தாமரை மனம் வீசுதே விரிந்த பொன்பாலை கமழ்ந்தின்பம் தந்ததே வீசிடும் தென்றலில் வேதாந்த நறுமணம் சேர்ந்ததே சேஷாத்ரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக பஞ்சவர்ண கிளிகள் வந்து பால் முகத்தை தேடுதே பாயாசம் வாழைப்பழம் உண்ண உன்னை கெஞ்சுதே பழகிய நின்னாமம் முரளி கோவிந்தா என்றதே கிளிப்பேச்சு கேட்கவே திருப்பள்ளி எழுக ஏழுலகம் சுற்றுகின்ற நாரதர் வந்துவிட்டார் அழகாக சுகவீணையை மீட்டுகின்றார் அழியாத தமிழிலே ஆழ்வாரின் பாசுரங்கள் அதை கேட்க வேண்டும் திருப்பள்ளி எழுக நேற்றிரவு தாமரை பூக்களில் புகுந்த வண்டு பார்க்கவே உனைக்கான பரந்தோடி வந்தனவாம் தேனூரும் மகரந்த போதை தரும் நீங்காரம் அதை கேட்க வேண்டும் திருப்பள்ளி எழுக சேரிவாழ் நாச்சியர் தயிர்கடை மத்தின் ஓசை திசையெங்கும் கடந்து உன் அரண்மனையில் கலந்திருக்கும் இருபுறம் நின்றே புகழ் பாடி கயிர் இழுப்பார் அதை கேட்க வேண்டும் திருப்பள்ளி எழுக கண்போல் குவளை மலர் கருநிறம் கண்டு வந்து எங்களின் வண்ணமே வெங்கடேசன் மேனி என்று வண்டுகள் குரலோங்கி சண்டையிட்டு கொள்வதோ அதை கேட்க வேண்டும் திருப்பள்ளி எழுக சகல உலகமும் உலகாதி உலகங்களுக்கும் கருணையை பொழுகின்ற கார்மேக வெள்ளம் நீயே தோளே வீடாக ஸ்ரீதேவி குடி புகுந்தார் சேஷாத்ரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக எவராயினும் புஷ்கரணி நீராடி வர வேண்டும் அயன் நரன் சனந்தனர் பிரம்படி பட்டு வந்தார் வாசலில் புனிதமாய் உனைக்கான காத்திருந்தார் சேஷாத்ரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக சேஷாத்ரிகருடாத்ரி வெங்கடாத்ரி நாராயணாத்ரி ரிஷபாத்ரி ரிஷாத்ரி என்று தேவரும் முனிவரும் திருமலை தொழுது நிற்பார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுக இந்திரன் யமன் சிவன் அக்னியுடன் நிறுதியவனும் குபேரன் வருணன் வாயுவும் கூடி வந்தே தம் கரம் தலைமேல் தூக்கியே தொண்டு செய்ய சேஷாதிரிவாழ்வோனே திருப்பள்ளி எழுக உன்னடை வண்ண உயில் அழகிற்கு நிகரேதென்று தன்னடை நாணியது கருடனும் சிம்மசேஷனும் ஐராவதம் அஸ்வம் அவைகளும் சேர்ந்து கொண்டு வந்ததும் திருமலை திருப்பள்ளி எழுக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழனோடு ராகு கேது சனி பகவானும் சுக்கிரனும் வந்தே முன்னடியார் அனைவர்க்கும் அருள்கின்ற காட்சியை கண்டிடவே வெங்கடவா திருப்பள்ளி எழுக நவகிரக நாயகர் உன் திருப்பாத தூளிப்பட்டு ஞானமும் முக்தியும் இதற்கு இடையில்லை என்று திருப்பதி தரிசனம் நிலைக்கவே கலக்கமுற்று வேண்டுவோர் தமை காக்க திருப்பள்ளி எழுக யாகமும் தர்மமும் செய்து மேலுலகம் செல்வார் போகின்ற வழியில் உன் கோபுர கலசம் கண்டே ஆனந்த ஸ்வர்க்கமும் முக்தியும் விட்டுவிட்டே வெங்கடம் வந்தாரே திருப்பள்ளி எழுக நிலமகள் திருமகள் இருவரும் இரு பக்கமும் அழகாக நிற்கின்ற ஆனந்த அழகில் இன்பம் காணவே கருடனும் சேஷனும் வந்து நின்றார் ஸ்ரீ வெங்கடேஷ திருப்பள்ளி எழுக வாசுதேவ புருஷோத்தம பத்மநாப வைகுந்த மாதவ ஜனார்தன சக்கரபாணி சமார்பு காண்போர்க்கு பாரிஜாதம் சேஷாத்ரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக மன்மதன் நாணி நிற்பான் உன் திரு அழகு கண்டு அன்னை ஸ்ரீதேவியும் மகளால் பள்ளி விட்டு பொன்முலை தாமரை மொட்டினில் மயங்கி விட்டார் என்னாவதோ உலகம் திருப்பள்ளி எழுக ஏலம் லவங்கம் மணக்கின்ற பசுங்கற்பூரம் ஆகாய கங்கையை தீர்த்தத்திலே கலந்து வேத பிராமணர்கள் தலைமேல் குடம் சுமந்து ஓடோடி வந்தனரே திருப்பள்ளி எழுக மச்சமாய் கூர்மமாய் கோர வராகமாகி மானிட சிங்கமாய் வாமன வடிவெடுத்து பரசுராமன் ராமன் பலராமன் கிருஷ்ணன் என்று கல்கியன வருபவனே திருப்பள்ளி எழுக பகலவன் பொன்னிற கிரணங்கள் காட்டுகின்றான் இதழ்கள் திறந்தே தாமரை மலர்கள் விரிகின்றன பறவைகள் யாவும் பல்லாண்டு பாடுகின்றன சேஷாதிரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக திருக்கண் மலர் திறந்ததும் பார்க்க வேண்டி நிலை கண்ணாடி காட்டி நிற்கும் பிரம்மனோடு சனந்தன ரிஷிகள் யோகிகள் வந்து சேர்ந்தார் சேஷாதிரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக ஏதுமில்லை குணமே நிறைந்த குன்றே பிறவிக்கடல் தாண்ட துணையாகின்ற வரமே உபனிடதம் சொல்லும் ஒப்பற்ற உண்மை பொருளே திருத்தொண்டர் மகிழ்வுறவே திருப்பள்ளி எழுக நாளும் திருவேங்கடநாதனின் பாதம் நாடி சூரியன் உதிக்கும் மதிக்காலை இன்னிசை பாடி பாராயணம் செய்வோர் பரமஞானம் பெறுவார் வாழ்க திருமலை வேந்தன் அவன் திருப்பதமே ஸ்ரீதேவியின் மார்பினில் குங்குமமே கருமேனியில் சேர்ந்து சிவந்திடுமே திருவேங்கடவன் விழி தாமரையால் இந்த பூவுலகில் சுகம் பூக்கட்டுமே ஸ்ரீதேவியின் மார்பினில் குங்குமமே கருமேனியில் சேர்ந்து சிவந்திடுமே திருவேங்கடவன் விழித்தாமரையால் இந்த பூ உலகில் சுகம் பூக்கட்டுமே அந்த எனரன் சண்முகன் அனைவருமே வந்து சரணென நின்றனர் உன்னிடமே ஒரு பெருநிதி என்பதும் சன்னதியே திருவருள் தரும் பதியது திருப்பதியே சுகவேங்குழல் மோதிய கோபியரின் மனம் வேண்டிய யாவையும் ஈந்தவனே வசுதேவ குமாரனானவனே பல மன்மதர்கள் உனக்கீடில்லையே விஷவர்தனின் துணையானவளே விழித்தாமரை காட்டி அருள் புரிவாய் உலகெங்கிலுமே ஒளி வந்ததுவே சுகம் தங்கிடவே சுடரே எழுவாய் ஸ்ரீ ஜானகி தேவி கரம் பற்றும் ரகுராமனெனும் தவமாலவனே பெருங்காரிருள் போல் வந்த ராவணனை வதமாக்கியவ சரணம் சரணே நான் கேட்டதை காட்டிலும் கூடுதலாய் அருள் காட்டிய வாழ்த்திடும் வல்லபனே ஊர் புகழும் ஜெயராமனும் வில்லாளியனே விஜயேந்திரனே அபிராம குணாகரதாசரதே உலகெங்கும் அருள் புரிபாதமதே ரகுநாயக ராம மனோகரனே ரவி குஞ்சரனே குருமாமணியே கவி சூரியன் போலெனையாக்கிடவா கருணாலயனே திருவேங்கடவா புவி ஏழையும் காத்தருள் புண்ணியனே புவனேஸ்வரனே ஹரிமாதவனே ஹரி கிருஷ்ண கிருபாகர ஞான குரு அடியேன் சரணம் சரணம் ஹரியே கிரியெங்கும் உலாவி நிலாவிடுவாய் அபயம் அபயம் சரணம் சரணே எளியன் இனியன் எழில் முகவதனன் இளையற்படை சூழ வரும் ரமணன் ஜெயமே தரும் வில்லினையேந்தியவன் அவனே இறைவன் இணையேன் பிறரை சதா உந்த தியானம் ஹரி வெங்கடேச குரு வெங்கடேச நினைந்தோம் நினைந்தோம் ஹரே வெங்கடேச பணிந்தோம் பணிந்தோம் பிரியம் வெங்கடேச அருள் செய் அருள் செய் சதா உந்த தியானம் ஹரி வெங்கடேச குரு வெங்கடேச நினைந்தோம் நினைந்தோம் ஹரே வெங்கடேச பணிந்தோம் பணிந்தோம் பிரியம் வெங்கடேச அருள் செய் அருள் செய் அகமெங்கும் நிறைந்தருணாரணனே ஆனந்த மலர்பாதம் சரணங்களே அருட்பூஜை செய்தோம் பிறப்பற்று விடுவாய் பணிந்தோம் பணிந்தோம் பிரபோ வெங்கடேச அஜானமாயா தோஷம் நீக்கியருள் கிருஷ்ணஹரே காத்தருள் காத்தருள் சேஷசைல சிகாமணி அஜானமாயா தோஷம் நீக்கியருள் கிருஷ்ணஹரே காத்தருள் காத்தருள் சேஷசைல சிகாமணி ஸ்ரீலக்ஷ்மி புவனமும் தொண்டு செய்யும் தாயே மகாமாயையே திருமாலின் மனம் குளிர இறை மார்பில் குடிகொண்ட அருட்சுடரே சிந்தாமரை அமர்ந்த பத்மாசன கோலம் என்றென்றும் வாழ்வழிக்கும் செந்தாமரை கரம் வரம் அவயம் தரும் திருப்பாதம் வணங்குகின்றோம் ஸ்ரீலக்ஷ்மி சகல புவனமும் தொண்டு செய்யும் தாயே மகாமாயையே திருமாலின் மனம் குளிர இறை மார்பில் குடிகொண்ட அருட்சுடரே செந்தாமரை அமர்ந்த பத்மாசன கோலம் என்றென்றும் வாழ்வழிக்கும் செந்தாமரை கரம் வரம் அபயம் தரும் திருப்பாதம் வணங்குகின்றோம் எங்கும் நிறைந்த வரமே எல்லாம் அறிந்த முதலே பொங்கும் கருணை கடலே அடியார் புகலிடமே தங்கமாய் ஜொலிக்கும் தத்துவத் தலைவா பங்கையப்பாதம் பாரிஜாதமாகும் சரணங்களே எங்கும் நிறைந்த பரமே எல்லாம் அறிந்த முதலே பொங்கும் கருணை கடலே அடியார் புகலிடமே தங்கமாய் ஜொலிக்கும் தத்துவ தலைவா பங்கையப்பாதம் பாரிஜாதமாகும் சரணங்களே பாதச்சிலம்பொலிநாதம் கேட்க மலர்கள் கூடும் நாதன் திருமேனி நல்மணம் மலரில் சேரும் புதுமலர் புண்ணியம் தாங்கியே புனிதமாகும் காக்க வேண்டும் கண்ணா திருவடி சரணங்களே புதிதாக பூத்த செந்தாமரை பூவின் சிவந்த வண்ணம் இதமாக சில கவிகள் உவமையாய் சில சொல்வார் திருவடிக்கு ஈடாக உவமை சொல்ல ஏதுமில்லை அருளுருவே அற்புதமே திருப்பாதம் சரணங்களே நீயே பரம்பொருள் என்பதற்கு அடையாளமோ நின் தாமரை திருவடி காட்டும் புதுரேகைகள் அமிர்த கலசம் மங்குசம் கொடி கற்பகம் வஜ்ராயுதம் சங்கு சக்கரம் குடைத்தாமரை அலங்கார பாதம் சரணங்களே பத்மராக ஒலியும் மங்கும் உள்ளங்கால்கள் இந்திர நீல வண்ணம் தாண்டும் புறங்கால்கள் சந்திரகாந்தத்தை மிஞ்சி நிற்கும் நகக்கண்கள் இந்த வண்ணம் காண வேண்டி வந்து நின்றேன் சரணங்களே ஓங்கி உலகளக்க வாமனாய் வந்த திருப்பாதங்கள் ஸ்ரீராமமூர்த்தியாய் காட்டில் நடந்துழன்ற கழலடிகள் ஸ்ரீதேவி அஞ்சி அஞ்சி மெல்ல மெல்ல வருடும் போது மட்டும் வாடுவதேன் வாக்கு மனம் காணா மெய்ப்பதம் சரணங்களே மனவாள மாமுலிகள் மெய்யறிந்து வழிகாட்டும் திருப்பதங்கள் அறிவுடையோர் உளம் கனிந்து கொண்டாடி மகிழ்கின்ற திருப்பதங்கள் பிரவாத வரமியும் மருட்பார்வை தருவோன் பொற்பதங்கள் சரணடைந்தேன் சரணடைந்தேன் கோவிந்தன் மலர்பாதம் சரணங்களே என்னையும் உன்னையும் இணைக்கின்றாள் ஸ்ரீ மகாலட்சுமி இருவரும் ஒன்றென்று ஒன்றினுள் ஒன்றாகி அறிந்து கொண்டேன் வண்ண மலரடிக்கு ஞான மலர் தூவி வழிபடுவேன் கிருஷ்ணா உன் பக்தன் நான் இம்மை மறுமைக்கும் நின்தால் சரணங்களே நிலமகள் அலைமகள் நப்பின்னை பிராட்டியரும் புனிதமாக தளிர்கரம் கொண்டு நின் மலரடி பற்றி வருடியதால் இயல்பான செந்நிறம் மேலும் சிவந்து போய் சிலிர்க்கவே மனமகிழ்ந்தேன் திருமாலே நின்றால் சரணங்களே நித்தமும் வணங்கிடும் மயனரன் முதலான தேவர்களின் முத்துரத்தின கிரீடங்கள் சிந்தும் ஒளிக்கதிர்கள் பட்டு திரித்து உன்பாத கமலங்களை போற்றி கட்டுப்பட்டதுள் கடலடிக்குள் கற்பகத்தால் சரணங்களே வேதங்கள் சுட்டி காட்டுவதும் தாமரை திருவடி மாதவம் செய்பவர் அடைவதும் பரமபதத்திலும் நின் திருவடி தோய்தலும் தொண்டு செய்தலுமே பேரின்பம் என உணர்ந்தேன் தோய்கிறேன் தொண்டனாய் பணிகிறேன் திருவடி சரணங்களே பாரத போரிலே பார்த்தனுக்கு கீதை பகர்ந்த போது சாரதி என்னையே சரணமடை என சொன்னாய் கூறிய அச்சொல் உலகிற்கே பொதுவானதன்றோ பொதுமையை புதுமையாய் தந்த முன் பொன்னடி சரணங்களே காளிங்க நாகத்தின் தலைமேல் கால் வைத்து ஆடியதோடு காணகத்தும் பிருந்தாவனத்தும் திருவேங்கடத்தும் நின்ற பாதனே வேதங்கள் இறுதியிலும் உனை தவிர வேறொன்றும் இல்லையென உணர்ந்தேன் உணர்ந்தேன் உணர்ந்தேன் உத்தமனே சரணங்களே பூசனை செய்வதற்கென்றே நின்னடிக்கு வந்து சேர்ந்த மணமலர்கள் வாடாத பொன்மலராய் உலகெங்கும் நிறைந்து கிடப்பனவாம் அவையெல்லாம் வேங்கடமாமலைக்கு ஒரு ஆபரணம் போலாகி கண்ணும் மனமும் லயிக்க கருணை தரும் கதிரடி சரணங்களே அடைக்கலமென வந்த பேர்க்கு அருள் புரியும் திருப்பாதங்கள் ஈடு இணையன்று வேறு உவமை இல்லாத வேத மலர் பாதங்கள் மகவுக்கு தாயின் மார்பகம் போல் அமுத பிரவாகமாகி நினைக்கும் போதெல்லாம் அருள் சுரக்கும் நித்திய கல்யாண நிர்மல பூங்கழல் சரணங்களே கேட்பவை எல்லாம் அருள்கின்ற வள்ளல் திருவளர் மலர் மார்பன் வேங்கடம் நின்றானந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் கேட்பவை எல்லாம் அருள்கின்ற வள்ளல் திருவளர் மலர் மார்பன் வேங்கடம் நின்றானந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் அலைமகளும் மிரளும் அருள் விழி கொண்டோன் இந்த உலகிற்கே விழியானான் திருவேங்கட அரசன் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் மங்களம் பொங்கும் திருப்பதிக்கு ஆபரணம் குருவின் திருவடிகள் சங்கு சக்கரதாரி அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் எழில்மேனி கந்தங்கள் அழகில் மயங்காதோர் யாருளர் திருவேங்கடம் நின்றான் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் நிறைகுணம் சுமந்தவன் நிர்குணன் நிர்மலன் ஞானஸ்வரூபன் திருவேங்கடம் நின்றான் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் எல்லாம் அறிந்த எல்லாம் உணர்ந்த தலைவன் எளியன் சர்க்குணன் ஏழுமலை வாசன் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் அகிலமும் அவன் விருப்பம் அவன் ஆணை பரபிரம்மம் அவனே திருவேங்கடம் நின்றான் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் மெய்யழகும் மெய்யுள் விளங்கும் திவ்ய குணான்மழகும் பூரணமாய் பெற்று நின்றான் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் வலக்கையால் திருவடி காட்டி அன்புடன் வரம் தரும் வள்ளல் திருமலை தெய்வம் வந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் கடை கண்ணால் உலகை குளிர்விக்கும் காருண்ய பிரம்மலயம் திருவேங்கடம் நின்றானந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் மணிமந்தர வைர வைடூரிய மாலை அவனால் அழகு பெறும் திருவேங்கடம் நின்றானந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் வைகுந்தம் விட்டு சுவாமி புஷ்கரணி கரை வந்து நின்றான் உய்வு தரும் பாதன் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் மணவாள மாமுனிகள் மனமலரில் எப்போதும் கோவில் கொண்டோன் அனைத்திலும் அவனாகி நின்ற அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் வழி வழி ஆச்சாரியர்கள் பாராட்டு பெற்றார் என்னையும் ஆட்கொண்ட சர்க்குருவாம் திருவேங்கடநாதன் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம்